ரூத் uh, மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் ரூத் சாப்டர் டூ பத்தொன்பதாம் வசனம் ரூத் இரண்டு பத்தொன்பது அப்பொழுது அவளுடைய மாமி இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய் இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய் And her mother-in-law said unto her, Where hast thou gleaned today? இன்றைக்கு நீ போய் எந்த களத்தில் வயலில் நீ கதிர் பொறுக்கினாய் And when did the, when the, when was the land that you have brought the leaves? ம், நீங்க சத்தமா சொல்லணும் எல்லாமே கேசட்ல போய்கிட்டு இருக்கு அதனால நீங்க அறகுறையா சொன்னீங்கன்னா எல்லாமே அறகுறையாவே ரீச் ஆகும் எல்லாருக்கும் வாசிங்க இங்கிலீஷ்ல மறுபடியும் ரெண்டு ரூத் ரெண்டு பத்தொன்பது 219 of Ruth. And her mother-in-law said unto her, Where hast thou gleaned today? ஆ அப்பொழுது அவளுடைய மாமி இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய் and mother in laws where has the இந்த வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி மூணாவது நாள் கடந்திருக்கிறோம் and you across three hundred sixty three days ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் இத்தனை வருஷங்களை கடந்திருக்கிறோம் or else you to across so many years இத்தனை வருடத்துல நீ எந்த களத்தில் எல்லாம் நீ கதிர் பொறுக்கினாய் and in these place all இந்த லேண்ட்ஸ் இந்த where are the place you have gleaned இது ஒரு வித்தியாசமான கேள்வி this is a different question ஆனா அதையும் தேவன் கேட்க விரும்புகிறார் ஈவன் லார்ட் டிசைர்ஸ் ஒரு மாமியார் மருமகள் இடத்துல கேட்ட கேள்வி and looking into this uh, mother in law with the daughter in law ரூத்தின் இடத்துல கேட்ட கேள்வி and the naomi asked the same question to the ruth மாமியார் கேக்குறாரு நீ எங்கே கதிர் பொறுக்கினாய் and mother in law asked where has the glean today அந்த ஊர்ல எத்தனையோ வயல்கள் இருக்கிறது and there are many powers there எவ்வளவோ வயல்கள் இருக்கிறது there are so many lands எல்லா வயல்களையும் கதிர் அறுத்துக்கிட்டு இருக்காங்க in all the lands they are cleaning அதுல கதிர் அறுக்கும் போது கொஞ்சம் கதிரில இருந்து அந்த மணிகள் கீழே விழுந்துகிட்டே இருக்கும் and when the are cleaning some grains will also fall அவங்க அதை கட்டி எடுத்துட்டு போயிருவாங்க இந்த சிந்தனதை நீ அள்ளக்கூடாதுன்னு கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது And some people, they will bind it and go. The word of God said that you should not take what அது was. ஏழைகள் பரதேசிகள் பொறுக்கி எடுத்துக்கொள்ளலாம் And the, par- the, uh, the, the people, they will get taken, they will uh, take and go. ஆ, அதை ஜனங்கள் அல்றதுக்கு வருவாங்க ரொம்ப பேர் வருவாங்க And the people will follow, follow this to not ஆனால் take இங்கே that. மோவாபிய பெண் வந்திருக்கிறாள் And here the Moabite woman has come. அவளும் கூட கதிர் பொறுக்கும்படியாக போனவள் She has also gone to not to glean. அப்படி போய் ஒரு இடத்துல கதிர் பொறுக்கிட்டு திரும்பி வர்றா Like that, she went in a pla- proper place and went done for gleaning. அப்ப அவ கேக்குறா நீ எங்கே கதிர் பொறுக்கினாய்? And the one he asked, where you have gleaned today? இந்த கதிர் பொறுக்குதல் என்பது நீ எங்கே சத்தியத்தை கேட்டாய் என்பதனுடைய இன்னொரு அர்த்தம் and what a clean today means where you resistant uh, to the truth இன்னைக்கு நம்முடைய ஆளுங்களுக்கு अनेகருக்கு இந்த சத்தியத்தின் மேல ஒரு சரியான வெளிச்சம் கிடைக்கல அதனால இவங்க அப்படியே அலஞ்சிட்டே இருப்பாங்க இங்க சண்டேஸ்வரி இங்க சந்தேசரி சொல்வாங்க அங்க உபவாச ஜெபம் போவாங்க அங்க மாத கூடுகை போவாங்க இன்னொரு இடத்துல யூத் கேம்ப் அட்டெண்ட் பண்ணுவாங்க இன்னொரு இடத்துல உபவாச ஜெபத்துல போய் உட்காருவாங்க இப்படி எல்லா லேண்ட்லயும் கதிர் பொறுக்கிக்கிட்டே சுத்திட்டு இருக்கிற ஒரு டீம் இருக்கு there is one team of people, they do not have a proper understanding about this truth. They will go to all the places unclean. நான் தப்பா பேசுறேன்னு எடுத்துடக்கூடாது do not take that i have speaking ஆவியானவருடைய உதவியோடு தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் and only with the permission of the spirit of நீ எங்கே கதிர் பொறுக்கினாய் where thou has gleaned today போவாசின் களத்திலா எத்தனையோ பேர் களம் இருக்கு ஆனா போவாசின் களம் என்பது ஆண்டவருடைய நேசருடைய மனவாளனுடைய அந்த களம் and there are so many lands there but the land of boaz the land of god Boaz என்பது மனவாளனுடைய அடையாளம் and the boaz means the meaning of bridegroom இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம் it signifies signified under the lord jesus christ நீ எந்த களத்தில பொறுக்கிறதுக்கும் உனக்கு அனுமதி ஓதி இருக்கிறது சுயாதீனம் இருக்கிறது And there are permitted, you are going to get on all the places. ஆனா போவாசின் களத்துல நீ பொறுக்கினால்தான் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நீ போவாசுக்கு மனவாட்டியாய் மாற முடியும் Only when you glean the land of Boaz, you can be a wife unto Boaz. ஆ, மத்த இடத்துல எழுப்புதல் இருக்கலாம் At times, many places, மத்த இடங்கள்ல அற்புதங்கள் இருக்கலாம் maybe miracles in many places. மத்த இடங்கள்ல உங்களை அஹ், அருமையா விசாரிக்கிற ஒரு தன்மை இருக்கலாம் And other people be- may come and visit you ஏன்னா இப்ப properly. நம்ம சபையில கூட்டம் அதிகமா இருக்கனால விசாரிப்பு எல்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு And in our church, there are so much of crowd, the people have gone gone short of this ஒருத்தன் சொன்னா வந்த மாட்டை கட்டறது இல்ல pona மான போன மாட்டை தேடுறது and the people they will not come the uh, ox that come uh, bind that they will not go leave the தொழுவத்துக்குள்ள வந்த மாட்டை அந்த மேய்ப்பன் நினைச்சது இல்ல அந்த ஓனர் வந்து அதை கட்டுறதும் கிடையாது ஒன்று தொலைஞ்சு போச்சுன்னா அதை தேடுறதும் கிடையாது ஏன்னா இங்க ரொம்ப கூட்டம் இருக்கு வர்றது வரவு போறது செலவு and because there are so many so much of crowd they will not come and a proper visit you அப்படி அப்படிதான் ஆயிப்போச்சு இப்போ now it has gone like this இன்றைக்கு நிலவரம் என்ன what is the condition today ஆனா இவைகளுக்கு மத்தியிலே அவர் கேக்குறா நீ யாருடைய களத்தில் இன்றைக்கு கதிர் பொறுக்கினாய் In the midst of all this, he asked a question, where has thou gleaned today? ஆ, அப்படி உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானா And if the people who uh, visited you, you must be அப்ப இவன் blessed. சொல்றா நான் போவாசின் களத்துல கதிர் பொறுக்கினேன் And he replied that I have gleaned only in the land of Boaz. உடனே அவள் சொல்றா அதே களத்தில் நீ கடைசி வரை பொறுக்குவாயாக And let you glean that in the same place until last. ஆ, அவன் அவனுடைய களத்திலேயே நீ கடைசி வரைக்கும் இரு And you have to be under his care until the உடனே last. அவ சொல்றா நீ கடைசி வரை இங்கேயே இரு என்று அவரும் என்னுடைய சொல்லி இருக்கிறார் And he has also told me that to remain here until last. சத்தியம் கேட்கறதுக்கு எவ்வளவோ இடங்கள் இருக்கு ஆனா நீ சத்தியம் கேட்க வேண்டிய இடம் போவாசின் களம் And there are many places to hear the truth, but only in the land of Boaz you must hear the truth. அதே வார்க்கோதுமை தானே அங்கேயும் இருக்கு அப்படி நீங்க கேட்கலாம் You may ask, the same barley is in the same place, other ஏன்னா place. அது வார்க்கோதுமை சீசன் And that is the season of barley. அப்ப எல்லா இடத்துலயும் அதே அறுப்பு நடந்துகிட்டே இருக்கு. And say in all the places the harvest be only இது வருகையின் காலம். This is the time of uh, அதனால சத்தியங்கள் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி போதிக்கிற ஒரு டைம் வந்துருச்சு. Now the time has come in all the places they are preaching the same truths. நல்ல ஒரு பகுத்தறிவு உள்ளவங்களுக்கு மட்டும் தான் ஆழமான சத்தியம் என்னங்கிறது மேலோட்டமான சத்தியம் என்னங்கிறது கண்டுபிடிக்க முடியும். Only the uh, the people who have the discerning spirit they will understand who is the deeper truth. நீ ஒரு அன்னப்பறவையாக இந்த சபையில இருந்தாதான் நீ தண்ணியை விலக்கிட்டு எதை அழகா குடிப்ப. only the பாலை swine. மட்டும் அழகா உறிஞ்சிருவ And if you are a swine, that you will take the milk alone, not the water. நீ காக்கா மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் மொத்தமா குடிச்சிட்டு ஒண்ணும் விரிக்காம தண்ணியும் குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியது And if you are like a crow, you will uh, drink all this. நீ கதிர் பொறுக்கிற இடம் முக்கியம் And the place where you glean is ஏனென்றால் important. தெருக்களில் சத்தியங்கள் செதறி கிடக்கிற ஒரு காலம்னு ஒரு பாட்டு இருக்கு And there is a song in all the places, or the ஐயோ பொன் மங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் வீதியிலே கொட்டுண்டு போயிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் உபதேசம் இன்னைக்கு ரோடுல சபைகள்ல பெட்டி கடை மாதிரி வச்சிருக்கிற சபைகள் எல்லாம் இன்னைக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு doctors are being sold in all the places like a petty shops உண்மைதானே எல்லா இடத்துலயும் முந்தி அபிஷேகம் கிடையாது இப்ப அபிஷேகம் இருக்கு எல்லா இடத்துலயும் முழுக்க ஞானசானம் கிடையாது இப்ப முழுக்க ஞானசாரம் இருக்கு எல்லா இடத்துலயும் ஊழியம் கிடையாது இப்ப எல்லா இடத்துலயும் ஊழியம் இருக்கு எல்லா இடத்துலயும் வேறுபாட்டின் ஜீவியம் கிடையாது எல்லா இடத்துலயும் இப்ப வேறுபாட்டின் ஜீவியம் இருக்கு எல்லா இடத்துலயும் இப்ப நகையை கலத்துறதுல இப்ப எல்லா இடத்துலயும் நகையை கலத்துறான் எல்லாம் அவனும் ஃபாஸ்டா வர்றான் And they're also coming very fast and they are due and all the things that without jewels and also uh, people like us. நான் எந்த சபையும் யாரையும் குறை சொல்றதுக்கு நான் பிரசங்கம் பண்ணல I do not preach to accuse any church. நீ எங்கே கதிர் பொறுக்கினான்னு உன்கிட்ட கேட்க கேள்வி கேட்கிறார் தெய்வம் The, the Lord is asking a question where I have அதே gleaned. வார்க்கோதுமை தான் அடுத்த நிலத்திலையும் வே- அங்க அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க Only in the same, the barley is being harvested in ஆனால் other place. போவாசின் களத்தில் கதிர் பொறுக்கின பெண்ணுக்கு மட்டுமே போவாசியுடைய மனைவியாய் மனவாட்டியாய் மாறக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது And only in the land of Boaz, the was gleaned, this woman has got a got a நான் privilege சொல்ற to be சத்தியம் the கரெக்ட்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க ஏனென்றால் போவாசுக்கு மனவாட்டியா மனவாட்டியா மாறுறதுதான் தேவனுடைய திட்டம் and the plan of god that she should become the wife of boss அப்ப அவங்க எல்லாம் வர மாட்டாங்களா will are not other people come அவங்களுக்கு எல்லாம் பரலோகம் கிடையாதா they will not have any heaven for them அவங்க எல்லாம் ஊழியம் தான செஞ்சாங்க they also did the ministry சூப்பரான கேள்வி it's a good question அதுக்கும் பதில் இருக்கு there is a answer for this அவங்களும் பரலோகத்துக்கு வருவாங்க they will also come to heaven மனவாட்டியா மட்டும் வர மாட்டாங்க they cannot become as a bride என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தி கன்னிகைகளுக்கு தொகை இல்லை and my join and the law is one but there is numberless for the எல்லாரும் பரலோகத்துக்கு வருவாங்க நான் ஒத்துக்கறேன் and they accept all will come to heaven ஆனா பைபிள் என்ன சொல்லுது but what the word of god says உன்னத பாட்டுல நீங்க பாக்கும்போது the song of solomon உன்னத பாட்டு 6 ஆம் அதிகாரம் Solomon Songs of Solomon chapter 6 8 9ல பார்க்கும் பொழுது when we see 8 ராஜஸ்திரீகள் 60 பேர் உண்டு and the queens are மர்மனையாட்டிகள் 80 பேர் உண்டு the mother in laws are 8 கன்னியருக்கு தொகையே கிடையாது and there is no number for virgins ஆனா என் புறாவோ என் வித்தோமியோ சபைகளில் ரெண்டு பகு ரெண்டு பங்கு ரெண்டு பகுதி இருக்கு there are two parts in the church அது நீங்க சத்தியத்தை நீங்க விளங்கி கொள்ளவே நான் விசுவாசத்துல பேசுறேன் and with the great faith that you will understand the truth i will speak இன்னைக்கு இன்னைக்கு டைம் எல்லாம் நீங்க பார்க்க கூடாது ஏன்னா சாட்சிக்காரங்க சாட்சி சமயத்தை புடுங்கிட்டாங்க but you should not uh, look at the time they have bought the, all the time in the testimonies என் டயத்தை அவங்க எடுத்ததனால உங்க டயத்தை நான் எடுத்துருவேன் they took the time my time also i want your time ஆனா நீங்க இன்னைக்கு சத்தியத்தை கேட்டே ஆகணும் you must hear the truths today ரெண்டு மந்தை இருக்கிறார் two ways உன்னத பாட்டு முதலாம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது in the song of Solomon chapter 1 ஒரு பெண் வந்து நேசத்தை பேசுறா and one woman is speaking about the love அவ சொல்றா and she says என் நேசரே உம்முடைய மந்தை எங்க And my beloved, where is your shepherd? உம்முடைய மந்தை எங்கே? And where is your shepherd? அவர் கேக்குறாரு உம்முடைய fold உன்னுடைய மந்தை எங்க இருக்கு? And she is asking where is thy fold? அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்றாரு and she is giving an answer for this அப்ப தன்னுடைய நிலவரத்தை அவர் சொல்றா and she says about her நானோ தோளரின் மந்தையின் அலைய அருகிலே அலைந்து கொண்டிருக்கிறேன் and i am roaming here in the land of in the roaming here உன்னத பாட்டு முதலாம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும் பொழுது if you see song of solomon chapter 1 அங்க தெளிவான வார்த்தைகள் சொல்லப்படுகிறது actually the words are being 7 8 ல இது சொல்லப்பட்டிருக்கிறது in 7 and 8 it's mentioned நான் தோளரின் மந்தையில் சுத்தி கொண்டிருக்கிறேன் and i am roaming here தோளரின் மந்தை and the brethren வாசிங்க ஏழாம் அதிகாரம் ஒன்னாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனம் என் ஆத்துமனேசே உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர் எனக்கு சொல்லும் உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியதல்ல ஸ்திரீகளில் ரூபவ Tell me, O thou whom my soul loveth, where thou feedest, where thou makest thy flock to rest at noon? For why should I be as one that turneth aside by the flocks of the companions? ஆ, தோழரின் மந்தை the flocks of their companions. தோழரின் மந்தைன்னு ஒன்னு இருக்கு ஆத்துமநேசரின் மந்தைன்னு ஒன்னு இருக்கு The flock of companion and the flock of uh, இப்ப தோழரின் மந்தையில அலைந்துகிட்டு இருக்கிற இந்த பெண்ணு கேக்குறா உம்முடைய மந்தை எங்க இருக்கு and the woman that was uh, roaming here and the flocks of the companion is asking a question where is your uh, அதுவும் ஆடுதான் அதுவும் புல்லத்தான் திங்குது அதுவுக்கும் ஒரு மேய்ப்பன் இருக்கிறான் அதுவும் ஒரு மந்தையாக தான் இருக்கு அது தப்பல்ல ஆனா கொஸ்டின் கேக்குற கொஸ்டின் பாருங்க தோழரின் மந்தையா நேசரின் மந்தையா And this a flock and a sheep and it's uh, roaming here, but it's, the question is raising whether it's a flock of companions. இப்ப போவாஸ் கேக்குறாரு நீ தருத்திரர் பின்னாக போகாமலும் ஐஸ்வர்யவான்கள் பின்னாக போகாமலும் நீ என்னுடைய களத்துக்கு வந்தபடினால உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன்னுடைய பிந்திர நற்குணம் மேன்மையாக இருக்கிறார் And here Boaz says, because you have gone away from them and uh, அதனுடைய சரியான அர்த்தம் என்ன what is the right answer for நீ சரியான மந்தையில இருந்தா சரியான களத்துல இருந்தா உன்னுடைய குணங்கள் தெய்வீகமாய் மாற வேண்டும் மாறும் and if you, if you are in the right flocks all your nature will